മയൂര നമോ നമ പരസുര

சாரநீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தளம் புகழ் காவேரியார் விலை சோழ மண் ಕಾಯಲು பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடத்தில் மாவீரன் குடிவாழ்வாத தேவர்கள் பெருமாதே தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்மா